இருக்கை யானையை ஒத்திருந்து என் உள்ள கருவையான் கண்டிலேன் கண்டதுவமே வருக என்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே கிட்டிலேன் கிற்பன் உண்ணவே உண்டு ஓர் ஒன் பொருள் என்று உணர்வார்க்கெல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறி ஒன்கிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே மேலைவானவரும் அறியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போங் காலமே உன்னை என்று கொல் காண்பதே காணலாம் பரமேகக்கிறந்ததோர் வானிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பாணனேன் படித்தாக்கையை விட்டு உன்னை பூணுமாறு அறியேன் புலன் போற்றியே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றீலே ஏற்று வந்து எதிர் தாமரை குற்றமன்னதோர் கொள்கை என் கொள்கையே கொள்ளுங்கில்லனை அன்பரிற்கூய்பணி கள்ளும் வண்டும் அறா மலர்கொன்றையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணையும் போல் நின்ற எந்த எந்தையா எம்பிரான் மற்ற யாவர்க்கும் தந்தை தாயாய் தம்பிரான் தனக்கு அகுதியிலான் முந்தி என் உள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் வரந்தி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே எட்டினோடு இரண்டும் அரியேனையே அறிவனே ஆம அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அருள் ஈசனே